நாலுக்கு போகணும் ஆ சொல்லுங்க ஹலோ ஆ சொல்லுங்க இது என்ன தெரியல இன்னைக்கு வீடியோ தெரியலையா இன்னைக்கு வீடியோ தெரியலையா இப்போ நேற்று உங்கள்கிட்ட வீடியோ பேசினாருங்களா வீடியோ தெரிஞ்சுங்களா இப்ப இதுல இருந்து மீதி பேருக்கு நம்ம பேசணும் சரி இவரு கூட தான் பேச முடியல அப்போ ஒருவேளை இந்த அக்கௌண்ட்டே டிலீட் பண்ணிட்டு வேற ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடலாம் இல்லைங்க நேற்று இவர் செல்லப்பாக அப்படி தான் இருந்துச்சு ஆனால் முத்துமாரோட பேச முடியும் அவரோட அவர் எந்த லைனில் வந்தாலும் பேச முடியும் அதாவது ஃபஸ்ட்டு செல்லப்பாவை கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம முத்துக்குமாரை ஆட் பண்ணும்போதும் முத்துக்குமார் கிளியர் கிடைச்சி நம்மளுடைய அவர் கிடைச்சது இல்லை ஃபஸ்ட்டு முத்துக்குமாரை கூப்பிட்டு செல்லப்பாவை ஆட் பண்ணாலும் முத்துக்குமார் கிளியர் இருந்துச்சு சின்னப்பா அவங்க சைடு ஏதோ சின்ன இது அப்புறம் இன்னொன்று இந்த கூகுள் ப்ளஸ்ல எல்லாம் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒருவேளை அது நல்லா இருக்குமான்னு பார்க்கலாமா ஸ்கைப் அது வந்து அவங்களுக்கு நிறைய வேலை சர்க்கிள்குள்ளேயே இல்லை நீங்கள் கூகுள் ப்ளஸ்க்கு நீங்கள் யாரும் செஞ்ச ரிக்வஸ்ட் அந்த ரிக்வஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே வரணும் ஓ அது கொஞ்சம் சுற்றி வரணும் இதுனா ஈஸியாக டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இது வேற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னு நிறைய ஃப்ரெண்டு தரேன்னு சொல்லிக்கிறது எப்போ கிடைக்கும் போது அந்த வீக்கெண்டுக்குள்ள எடுத்தாங்க ஒருவேளை அதெல்லாம் வந்த பிறகு தான் நம்ம இதை ஆரம்பிக்கும் நம்ம இது இதுக்கு அன்றைக்கி ப்ரொவிஷன் கேட்டிருக்கேன் எனக்கு ஏதாவது சவுண்ட் கரெக்டாக வரணும் அப்படின்னு நம்ம இந்த வியாழக்கிழமை டார்கெட் வச்சுக்குவோம் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த அட்லீஸ்ட் நம்ம நீங்கள் பேசக்கூடிய இந்த ஆடியோ இருக்கீங்களா அதை சரி பண்ணிப்போம் சரிங்க சரி அது மட்டும் அவங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது மெயின் வந்து எல்லாத்துக்கும் ஆடியோ தான் ஆடியோ தான் தேவை வீடியோ கூட ஒரு செகண்டரி ஸோ ஆடியோ வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு பேச முடியாது அதனால் உங்களுக்கு ஒரு மைக் மட்டும் செட் பண்ணிட்டு நான் அதுக்கு பேசியிருக்கிறேன் சரி பார்க்கலாம் அப்படியே சசி நம்பர் போச்சு அவருக்கு ஒரு டயல் பண்ணி பாருங்க இப்படி வந்து அந்த மைக்குக்கான நெசசரி ரொம்ப இருக்கு இப்போ கிளாஸ்ல அவருக்கு தொண்டை ரொம்ப சிரமமாக இருக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் இந்த கான்ஃபரன்ஸ் கிளாஸ் வேற ஆரம்பிக்கிறதா இருக்கும் சீக்கிரம் கிடைச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு இப்போ இல்லைன்னா நான் வாங்குறதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட இது எப்போ ஒன்று தெரிஞ்சுட்டா இப்போ நான் வாங்குறதா வேண்டாமா எதுவும் தேவையில்லாமல் சில ஜி வந்து கேட்டுட்டு செய்ய சொன்னாரு அப்படின்னாரு ஏன்னா நம்ம பல செலவு இருக்கிறப்ப இதுலேயே செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னார் உங்கள்கிட்ட கேட்டுக்க சொன்னார் அதுக்காக கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி நான் பேசுகிறேன் அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாரு வாட்டர் பாட்டில் வச்சுங்க பக்கத்தில் என்ன எனக்கு அதில் ஒரு இஷ்யூ இருக்கு எனக்கு ஒரு இஷ்யூ இருக்கு நான் அது ஒன்று அந்த வைக்க நினைக்கிறேன் எப்படியே மருந்து இல்லாமல் போயிருக்காங்க ம் வச்சுக்கோங்க இங்கே இருக்கு வீடியோ தெரியுதா இல்லை பட் ஆடியோ கிடைக்குதுங்களா ஆடியோ சரியா இருக்குங்களா ஆடியோ ஆடியோ சரியா சரி அப்படியா ம் பட் அவர் வீடியோ உங்களுக்கு தெரியுதுங்களா ஆ தெரியுங்க இப்போ பதினேழாவது அத்தியாயத்துக்கு வரும் பதினேழாவது அத்தியாயத்துக்கு வரும் புஸ்தகத்தை தான் எடுக்கணும் ஆமாம் இருக்கு அதுக்கு அது மாதிரி செட் பண்ணிட்டு நான் பண்ணி எடுத்தேன் எதுக்கு லைன் பிரேக் பண்ணும் பிரித்து படிக்கிற மாதிரி இது செட் பண்ண மாதிரி அது செட் பண்ணோம்னா அதுவும் பண்ணிடலாங்களா ஆ சரிங்க சார் நல்லா இருந்துச்சுன்னா இதில் என்னென்னா நமக்கு வந்து பாராயணம்லாம் எல்லாம் பழக தேவையில்லைங்க ஓ உங்களுக்கு டெய்லி பாராயணத்துக்கு செவன் போதுங்க அதனால் நான் என்ன நினச்சேன்னா ஒர்க் பண்ணுறதான்னு நினைச்சேன் இதில் எப்படி இருந்தாலும் பாராயணம் சும்மா பொருள் மட்டும் போகணும் அவ்வளோதான் ஒரு தடவை சும்மா படித்த ஒரு சம்பிரதாயத்துக்கு படிச்சுட்டு வச்சுட்டு ஈஸியாக அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் நம்ம எஃபர்ட் போட போறது நம்ம டார்கெட்டில் அது இல்லை லீனிங் மட்டும் மட்டும்தான் அதனால அது தேவையில்லைன்னு நினச்சிட்டு நான் விட்டேன் நம்ம எதுக்கும் பார்ப்போம் சரி சும்மா ஒன்ஸ் ரெப்பிட்டேஷன் மட்டும்தான் ஓகே திரும்ப நம்ம இது பண்ண போகலாம் இது எப்படி இருக்குன்னு பாருங்க இதுக்கு இது போதும்னா இதோட விட்டுப்போம் இல்லை பண்ணிட்டா என்ன பண்ணிடுவோம் அது பிரச்சனை ஆனால் ஒன்ஸ் பண்ணி வச்சா என்னைக்கு இருந்தாலும் யூஸ் ஆக போகிறோம் தான் என்ன ஒர்க் பண்ணி விட்டால் அது பாட்டுக்கு மெமரியில் கிடக்கு நாளைக்கு என்னைக்கு எங்கே யாருக்கா தேவையில்லை அது நிச்சயமாக பயன்பட போகிறதா அது இப்போ பண்ணாலும் அப்புறம் பண்ணாலும் வேலை ஒன்று தான் தேவை இருந்தால் பண்ணிட்டு போயிடுச்சேன் பிரச்சனை இரநூத்தி ஐம்பத்தி